பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் பல்லாண்டு துண்டோள் மணிவண்ணா வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையம் வல்லாண்டு வடிவாய் ஜோதி வளத்துறையும் படைவார் பக்க முழங்காப்பாஞ்சிறங்கி அவன் பல்லாண்டு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு துண்டாள் மணிவண்ணா உன் தேவடி செவ்விதிருக்காற்றோடன் ஆயிரம் பல்லாண்டு வழிவாயிலில் வளமார் ஜோதி வளத்துறையும் துளராழியும் பல்லாண்டு மலைபோல் பொக்கு முழங்கோப்பாஞ்சலியம் வல்லான் பட்டு நன்னீர் வந்து வண்ணம் மடவங்கொன்பேன் குழாய் பட்டிருநீர்களை எங்கள் குழுவினல் புகுதலும் பழிப்பிலார் நாங்கள் இராக்கதல்வாள் இலங்கை பாழாளுக்கு பல்லாண்டு மன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமினாள் பந்து வழி வழியார் சக்கரத்தேன் கோயில் பெரியாளே உத்தந்தனண்ண கொடி கொடியாட் செய்கின்றாய பருமன வாழ்நயாயிலந்தோலம் ஒழுகுழலிவாய வேட்டையாடி பல்லாண்டு நல்லதோர் தோறும் நியதோ மத்தானி சேவகம கையடை காயங்களத்துக்கு போரடு காதுக்கு குண்டலமே நல்லதோ சார்ந்த மன்னந்தேராக்கவல்ல பையுடனாக பல்லாண்டு கூறுவன் கலைந்தனன் மீதவாடி உடுத்து துடைத்து மலர் சூடி கலைந்தன சூடி மித்தொண்டர் நாகனை பல்லு கொண்டானுக்கு பல்லாண்டு போதும் பெருமாவும் துணைக்கடியோ மண்ணொழித்து பட்ட அண்ணாளே அடியோங்களுடைய குரல் விடுபத்திருந்தது திருமதுரையில் ஐந்தலைய பைனாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கொண்டவில்லா அபிமானி தொங்கன் செல்வனை போல திருமாலே நாட உனக்கு பலபடியால் நமோ நாராயணாவின நாமம் பல பலவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவன் பவித்திரனை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டஜத்தன் விரும்பியதான் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டும் பரமாத்மனை தன்னை வில்லிபுத்தோர் விட்டுஜித்தன் விரும்பியதோ பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் அவர் வல்லாண்டு दत्तामृतं विच्युनान्मोदनं सर्वार्थं देवडवापवाम्यं सहस्रभागो प्रणितमाम्यं नमाम्यं द्राविडभरसागरं பாதம் வணங்குகின்றே ஆய்ந்தவரம் செய்தாதோமிழ் பேரந்தரிக்கும் பேரால் உள்ளம்பர கருணாயகமாய் ஓட ஆண்டவர் கருணாயக வந்த காலர் சிதைய பானையார இமயில உலகுடன் ஆண்டவர் திருநாரணந்தார் காலம் பெற கருணாயமாய் ஓட கருணாய் கவர்ந்த கால சிலைய பானையாரா இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தார் காலம் பரதிந்திரகுணர்ந்து என்னுலகாண்டவர் இம்மையே தம்மின் தொடர்படவாரே பிறர் உள்ளத்தாம் காணகம் அடிகர் முடியினராயே அரசர்கள் தான் தொழ முரசங்கள் முத்தத்தை அம்பிருந்தாய் போவர்கள் ஆதலில் நோக்கடா கண்ணன்கடல்கள் புகழ்கடலக்கடல் நின்மலின் பல இணைத்தோருவங்கள இவ்வுலகாண்டுகளின் தலைப்பால் மத்த கண்ணிலம் படைத்தால் மலர்களிடத்தவன் பாலம் மணிமின் திருவருள் அண்ணன் அஞ்சேத பைம்போம் பள்ளி அணிமன் குரலார் இன்பக் கலவைய முதுண்டார் பல்லேல்வர் மணிமென்னே நம் ஆயவன் பேர் சொல்லி வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமலிவக்குலன் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தாரன் நல்லால் அண்ணுமுதலுள்ளார்கள் வாழ்ந்த நிற்பர் என்பதில் எனக்குரில் ஆழ்ந்தார் கடல் பள்ளி அண்ணனடியாராமின் சுவையுனை ஆரோரடிதலுண்டாந்தமின் தூமன் வழிபடவார் இழக்க பின்னுந்துவாரே ஆரியந்தோதி நிரப்புகள் மன்னர் கொடைக்கடன் போன்றிருந்து இணங்கி உடனாக்கின ஆங்கவனையில்லாம் கொண்ட போகத்து மன்னியம் மேல்வர்கள் மேல்வில்லை பழங்கொணரவனையார் திருநாமம் பத்தார் எடுத்து ஐம்புலன் வெண்ணு செடிமண்ணு காயம் செத்தார்களோ ஆங்கமனை இல்லாதல்லைய மேல்வார்கள் மேல் வெள்ளை பொல்லுடை அண்ணல் கடல்கள் எல்லாம் விட்ட இருகளிற ஞானிக்கும் மேலில்லை மறைவளையே சனை பார்த்து விழாவிடப்புமாறன் கண்ணன் கலல்கள் மேல் கொய்வோம் பயின்றோர் அக்காமல் கற்பவர் ஆழ்கையர் உய்யப்புமாறன் கண்ணன் மேல் குருகோத்தரகாமன்குத்தேய சீர்துணைப்பாளரிமை பத்து அக்காவல் கற்பவர் ஆழ்துயர் போர்வியல் பாலர் ஆளனாய் ஏழுலகுன்ன பரிவின்னே ஆளிலை அன்னவசஞ்செய்யும் அன்னலாரிடமேலனே தன்னந்துழா என்னே மாலுமால் வல்வினையே மடவல்லி ஆளனாய் ஏழுலகுன்ன பரிவின்னே ஆளிலை அன்னபதம் செய்யும் அண்ணலாயிரமே தன்னந்துலா மாலுமால் வல்வினையே என்னுடைய ஆட்சியர் தம்படும் கொல்லம குறவ குறவை பிணைந்தவர் நாதலாயன்னே சொல்லுமால் சோழ்வினையாட்டிய பாவாரியல் வேதா நன்மாலை பல கொண்டு தேவர்கள் மாமுனிவர் இறைஞ்சு நின்றே செம்மந்துழாயண்ணே கோமார் கோவிலையாட்டியே கோலவன் புகழ் கொண்டு தமிழ்கள் பேதங்கள் சொல்லி மேலணி பைம்பொந்துழாய் என்னே போதுமார் ஊர்வினையன் தொடர்ந்தோழியே பின்னமருட்ட பொருட்ட எரிவேல் ஏனமாய் ஆதியங்காலத்து அகருடங்கேண்ட வரங்கள் மேலே பயம்போந்துடாயன்னே ஓதுமார் தன் மடந்தையே மண்கவள திருமாதினை கரங்கொள்கார் மார்பில் வைத்தவர்காலின் நன்னுடாய் மலர்க்கே இவள் மடங்குமாள் வானுதலே என் மடக்கொம்பு வாழ் பொருட்டு இளங்கனகர் അമ്പവീപ്പവൾ താലിടവേലനെ കണ്ണൻതുളായി മലക്കേ ഇവൾ നമ്പുമാൽ നാളികൾക്കൻ ചെയ്യേര ഓർ പെൺപത്ത് നയ്യന് എങ്ങനെ വിളിയേ ഞാൻ துழாயல்ல இங்கனே சொல்லும் இலா பகலன் செய்ய என்னுடைய பேவை என்கோமல என்பொல்ல என் வசவுமல்லல் நங்கடே போமாவினர் கண்ணன் கடல் துழாய் முந்தை போல் பெண் முழக்கென்னு மெலியுமேனாய் தீர்க்க நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ்வன் குருகோ சரகாபன் சொல்வாயது இப்பத்தம் வல்லவர் மலைபுகழ் வானவர் காவர் நற்கோவையினாய் தீர்க்க நம் கண்ணன் கடல்கள் மேல் மலிபுகழ்வன் குருகோ சரகோமன் சொல்லுவராயிரத்து இப்பத்தம் வல்லவர் மலைபுகழ் வானவர் காவர் நற்கோவையால் பொருட்டு ஏத்து நிறுத்தமிருத்தாய் அதிலங்கை பவனி எச்சில குணித்தாய் உடனல் ஞான மறுப்பதுவே போதால் வணங்க நேலும் நீ போவையானே போசும் கோபமாயாய் புரட்டு ஏத்தலில் தமிழ்த்தாய் மதிரலங்கை கோபமீயத்தில் குணைத்தாய் நெஞ்சமே புனையங்கண்ணியட துணையா வாதகம் செய்மாலையே வான் பட்டாளிய என் கைகோ போச்சையே ஈசன்யாலம் ஒன்றுமிழ்ந்த மூர்த்தி மூன்று மூர்த்தி படமூர்த்தி ஆயே ஐந்து மூதனாய் இரண்டு தொடராய் நாராயணனே ஒன்னாக மகத்தடக்கி மாய பெரியல் மாய்த்த ஆயமாயனே வாமனே மாதவா தன்மாலை கொண்டு உன்னை போராள் வணங்கேனே நின்போ தன்மாலனிடமுடைக்கு புனையங்கம் காதல் கனகத்துவாதி முடிமுதல என்னில் வழிவரங்கர எருமாடி மகுதே நவில்லங்கே தெய்வமகுதே கண்ணனும் காலதக்கரத்தாடுவ வெங்கங்கையேந்தினால் நீரம் கொண்டு ஏத்தமாட்டேனே உன்முறைகள் சோழி திருவுருவம் என்னதாகி மேலையாவி மேலையாய் ஏறுலே உலகம புண்ணியமுத்துமாய் நின்ன சோனியானமோ என்ன வண்ணமே நின்னாய் என்னுரைக்கவல்ல மேல உன் உழப்பில் ஏற்று வெள்ளத்தில் கரைக்க வெண்ணுகள் வண்ணார் காதல் மையலேறிழப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரஞ்சுடனே இணைத்ததல்ல யாருமே காணமே முத்து மேத்தே பின்னையந்தான மேத்தில தன்னையே தவே தவங்கள் அமுதமாகி திட்டிப்பா யான பெம்பிலானயத்தினே யானை வாரிமாயம் மத்தின்மதேரே கண்ணனன்கலர்கள் மேல் செய்யராமரை பலன தென்னன் குருஹோத்தரவேடாயிரத்தோர் இவயம் பதம் வல்லார்கள் வையம் மண்ணுவே திறந்து வெண்ணமாழ்வார் மண்ணு வாயம் மத்தின்மதேரே கண்ணனன்கலர்கள் மேல் சுயதாமரை பலன தென்னன் குரு துறவோர் இவயம் பக்கம் வல்லார்கள் வையம் மண்ணுவே திறந்து வெள்ள வாழ்வர் வாமனன் மண்ணிலே வண்ண விண்ணை தொழுகவன் மேவே வைகுந்தமன் கடல் வண்ணன் என்று மண்ணே என் பெண்ணை பெருமையை செய்தார்க்கு என் செய்க என் வேளாவே வாமனன் மன்னது வெண்ண பின்னை தொழுகவன் மேவே வைவந்தவன் கடல் பெருமை செய்தார்க்கு பிரான் கிடக்கங்கடல் கிழகநாயத்தை காட்டி சிதரன் மூர்த்தி கண்ணே மல்கனே நாரணந்து மண்ணே என் தெய்வ உதவியுமார் செய்கின்றதன் அறியும் தம்பியை பெறுவே அத்துதரன் எரியந்தங்காத்தை தழுவே என்னுடைய கோவிந்தனாய் மலர்ந்தார் வினைவிடையாட்டியன் பெத்த சிறுவனை முன்கை சிறுவான் செய்கின்றலம் கண்டு கொடிய விங்களை காட்டி ஒளிமொழி வண்ணனே என்ன இன்னதுன்னத்தில நோக்கி நெடுமாலே வாவென்று கோவியம் மழைகானே நாரணன் எண்ணினமையல்கள் செய்தார் என்னுடைய கோமல கோமலவான் கண்ணை பொழுது கோவிந்தன் மேத்தனவெண்ண போவிலனாகத்தின் பின்பாய் அவன் கிடக்கை கொண்டு வருக அடிவினையாற்றியன் பெத்தா கோமலவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற குடமுடத்தாடு கோவிந்தனாமனாவோடு வாய்த்த குழலாது கேட்டு மாயவன் என்று மையா அவன் பேசி முளை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய பேரியத்தினாடு எல்லா உலக கண்ணன் பெண்ண விருதம் வேடக்காடு நெடுமாலடியாருடாய் மலர்கானே நாரணன் கண்ணீரண்டம் வண்ணங்கள் காடு உலகளந்தான் எல்லாம் வண்ணன் கோயிலே என்ன கண்ணன் கடல்கள் விரும்புகிறேன் மயல் பெருங்கால என் செய்க வல்வினை ஏற்கங்களே வன்குருகோ துறகாவல் சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் வல்வினையார்கள் நலவை சொந்தம் நம்பி தொல்வினீர சொல்வினையால் சொன்ன பாடல் ஆயிரத்துள் நடன வைகுந்தம் நன்றி தொல்வினது இறையெல்லாரும் தனித்தால் செல்ல வீமில் தீராத்தல் மிக்காலும் அம்மாடு எம்மா விளந்தான் சொல் மாலைகள் ஏ மூத்தற்கு இனியந்த குறையிலும் தனிக்கோள் செல்ல விமிழ்ந்து ஆத்தல் மிக்காலம் அம்மாளே எம்மாள் விளந்தான் தொழுது சொல் பாடல்கள் மலர் மேல் உறவால் உறவார் வினன் செய்யகோணத்தரங்கண்ணன் பின்னால் பெருமான் உள்ள பெற்றேன் மெய்யனோய்கள் முழுதும் வியனோய்கள் எல்ல நிகழ்ந்த நம்மத்துடன் வீமிழ்தீரன் மலர்கண்ணன் பின்னால் பெருமான் விதமான மேலப்பெற்றேன் வீடுகளின் பணிகளா எல்லாம் வினபாகமேவும் பிரான் தூயம்புல் உடையாய் அடலாளி அம்மாளகி நல்ல பெற்றேன் ஆவியன் ஆவியை யாரையன் செய்த வார்த்தை நல்லவை ஹாட்டு அம்மாடே எல்லா பொருளும் பிரித்தான் தன்னை புனைந்து நாளும் மகிழ்வை காத்தில் முன்னங்கொழுகி வினநோய்கள் கரியனே உருவையிட பின்னால் അറിയലുണ്ടോ എനക്ക് ഇന്നലോട്ടം ഇനിയനായേ ഒത്താരം മിക്കാറുകള് തന്നറെ കൊണ്ടിരുന്നാണ് എല്ലാ ഉലകമുറിയാമൊന്നാൽയാണൈ சொல்வார்கள் நன்று சூட்டும் விதியை தினம் என்ன குறைவே நங்கை குவிந்தனை ஞானத்தார் நமக்கு வானத்தலத்தின் பெருமானை பாத பெருமானை சொல்வார்கள் வல்லர் அமைக்க வல்லருக்கு இனியாவர் நிகரத்தும் மண்ணல்ல மண்ணங்கள் என்று வியந்து விடாது நின்னான் சங்கள் அவனை கவி சொல்ல இனிமாறு கிடந்திருந்தோம் கிடந்திருந்தோம் கொண்டகோலத்தொழுவே திருந்தோம் மனங்கோடியால் உலகனின் தன்னை வந்தவழோர் கரோத்தன் அறியார் இன்பமாறி மலை வேங்கரத்தன் நலை சொல்லாயிரத்தில் பத்தால் வேறி மாறாத பூமேல் இருப்பார் வினை தீர்க்கும் மாறாத தன்னன் மலை வேங்கரத்தன் நலை அறிமாறாத பெண்புலம் புரிசோர் ஞானத்தால் வேணி மாறாத பூமேல் இருப்பான் வினைதீர்ப்பாளையாவினே எங்கள் நாடு மன்னவேர் ஓர்பாறை உண்டவர் உத்தரன் செய்தேன் கைகளில் வைத்த மாய போதே பாகனாக்கு இவர் சிந்தையுடாய் திசைக்கிலேயே எங்களன் நாடு மன்னமே போர்பாளி முன்னவர் புத்தனன் நோய்துவே பாகதான் செய்து அன்னை வரவில் வித்த மாய போற்றே பாகனாக்கு இவர் சிந்தருளாய் இவர் இதுவே கபரன் தெய்வம் இரணங்காடு சூழலிய சங்க சக்கரம் எண்ணி வல்க நீர் சைக்கு திராகில் நன்னயல் பெருமிதுகாமே இக்கட்டுவித்து கொண்டு நீர் விமானம் செய்து அங்கோ முடி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினார் அதுவே அது மருந்தாக வேண்டாகும் மாய வளர்ந்து கொண்டு நீர் வருந்தோறும் மத்தெஞ்சோறு அலுவலத்தின் உலகே உழங்கி உழங்கி மணிய புயலில் மத்தில்ல கண்டீர் வணங்குகிறேன் அங்கா எங்கள் நம்பராய் சுரங்கையிலிருந்து நம் தோல் குறைக்கப்படும் தங்கண்ணன் பெருமான் விருப்பாதம் பறிந்து இவர் நோயிலே தீர்த்து கொள்ளாத கல்லூராய் மகளத்தமிழ் வந்து நாள் மபல சொல்லி நிரணங்காடும் பக்கம் சேவன் இன்னோய்க்கு மீற வந்து ஊமையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்துவிடும் அமரையல்லால் நும்மித்தொள்ளி நும் தோல் குடைக்கப்படும் வந்து வராபதி மன்னனை ஏத்தமினேத்துதலும் தொழிலாளி வழிவாதுகள் புகழ் பண்புரு ஆயிரத்தால் யுவபத்திரிகளும் தொழிலாளி பாடவல்லார் துக்க சீரமில்லா துரிய வேலும் செய்வினதா பெருகா ஞானமுண்டா ஞானமோப்பி நாராயணா என்னோரம் யாரிருந்து கைகளை பூசலிட்டால் பவனேனி காணவாராய் கோவியம் கொல்லாயிரல்லா துரிய வேலும் செய்வினதா பெருகா தோறும் யாழிருந்து கைதலை பூசலிட்டால் கோலமேலி காணவாராய் கொள்ளாய் கோதிலன் கொண்ட வாமனாவாயின் வெள்ளையாவும் நண்பகலம் நான் இழந்தோரமிட்டால் கள்ளமாயா உன்னை என் கண்காண வந்தீர எத்தனை வரங்கள் தாவிமையன் கொண்டவந்தாய் தாமோதராயன் கோவிலஞ்சுருகி கண்பணி சோழனின் நாள் வந்து வந்து இப்பொழுது வந்தியா என்ன ஏழைய உன்னை நாள்தோறும் என்னுடைய அல்ல அல்ல எங்கும் நின்றார் வைக்கிறேன் மகிழ்ந்தொழிந்த மருந்துராயன் கண்ணியம்மா நான் உன்னை கண்டு கொண்டு கையலார நின் திருப்பாதங்கள் மேல் என்று நீ முள்ளவோ கொண்டு ஏத்தி வந்து பாடியாட சூழ்நிலை பந்துராயின் கண்ணிவேந்த ஐம்புடன் வெள்ளையல்ல கரவனாய காலந்தோர பூப்பளித்த பல்வினையாய் தலையில் எங்கு காண்பன் சக்கரத்தன்னைய தன்னைய என்ன தாழ்ந்து கண்ணே திரும்ப பக்கம் நோக்கி நின்றளந்த அவையே தான் மூர்த்தியாயா வேத விளக்கினை என் தக்கையால் கண்களாலே கண்டதழ் தன்னால் தமரை கண்ணன் தன்னை குருமாடு பெண் குழுவர் மரஞ்சடகோவர்கள் ஆயிரத்துளி பத்தும் தழுவா பாடியாட வல்லார் வைகுந்த பேருடன் தன்னால் தமரை கண்ணன் தன்னை குருமாடு பெண் குழுவர் மரஞ்சடகோவர்கள் தமிழ்கள் ஆயிரத்துறை பத்மம் அருவாப்பாரியாளவல்லார் வைகுந்தமேருடையாடுமையான திருமண கூறாளந்தனை உடம்பன் குளங்குளமாசுமையாக மணிமாமை திருமண கூறாளந்தனை உடம்பன் குளங்குளமாசுமையாக அணிமாவை குரவில்லா மலர் மாதுரை மார்பன் அணிவானத்தர பருத்தோல் அடலாளித்தர கல்யாணம் பிழையாமே அடியேனை பணி கொண்டாய் மணிமாயங்கவராத மடனஞ்சால் குரவிடனஞ்சால் குரவில்லா மகள்தாய் செய்திருவேத்தி இடனெஞ்சமிழகு வைத்த மிகுஞான திருபுரவே தலை கிடந்த பருவரைத்தோல் பரம்பொருடன் நெடுமணித்தால் மட பெண்ணை பொறியினால் மறைவெழுவார் பொறுபடைய நடத்துவார் ராமராதா தலைநிலத்தால் குறைவிலத்தால் குறவில்லா தனித்திரையில் விழப்புத்த கிளிமொழியான் காரணமா கிளறு கண்ணறிந்த கணவனுடையங்கள் ஞானத்து அறிவிக்காந்தவராதா அறிவினால் குறைவினால் குறைவில்லா அகழ்ஞானத்தவரறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையானத்தொரு கொடுங்கோளால் இளங்கொண்ட கிரியமா தவறாத கிளர்ந்தெழுந்து கிளருடைய அகல் மாதொன்றை பரம்புரியன் மணி நீரா உடலுடையார் நகராதா வரிமலையால் குறவிலையால் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான் கவராத உடம்பிலா குரவிலார் குரவில்லா உயிர் விருந்த மகத்துண்ட கிடந்தர போல் துளிவளவா உளம்புடையான் கவராத உயிரினால் உயிரினால் குறவில்லா உலகேல் தன்னுடைக்கு தயிர் வெண்ணதுண்டாடை தரங்குரு ஆயிரத்துளிப்பத்தால் வைரம் சிறப்படத்து வைகுந்தன் நன்னுடையினால் குறவில்லா உலகேல் தன்னுடைக்கு தயிர் வெண்ணையுண்டாடை தரங்குரு சுரகோலிகமா பார்த்தால் வைராம் சேர்ப்பிடப்படுத்து வைகுந்தம் நன்றுவராமரிப்ப நல்லூத்தார் தேங்க என்னாரா துயர் விளக்கு இவையின் நவுலையார் உலகே வரும் பரிசு தன்னாவாதடியேனை என்னாரா துயர் விளக்கு பணிகண்டாய் உலகளக்க பரம்பரிகே தன்னாவாதடியேனை பணிகண்டாய் தாமாறு தமருத்தார் வளர்த்தவை பெய்து ஏமாறிக்கிறன் வளர்ப்பு இவை என்ன உடைய பேருந்தறிய நான் அழகாயோமானே பூமார விரைகொண்டார் அரியணை குறை கொண்டார் பெருங்குளம் மலர தமரத்தார் வெளிய வண்டார் பூங்குழலால மலைகளில் உயிர் மாறுதல் உலகியற்கை கடல் வந்தாடி ஏழை பெருந்தெல் மண்ணிருப்பாக கொல்லன்னு மணிவ அல்லல் செய்தடியேருளகில் நிற்பன வந்து மனது ஆங்குயிர்கள் பிறப்பிறப்பு இவையண்ண உலகியற்கை வாங்கவனி மணிவண்ணா அடியே மனதுக்கு விளைப்படைத்து குமைத்திட்டு கொண்டு வந்தார் அறப்பொருளை அறிந்தவர் இவையண்ண உலகியற்கை முடியாதே உலகிய உலகத்து நிற்பனவும் திருவனது நீயே பத்தர் பொருள் இன்னே பிறப்பு பிணையன் நிவழொழியா கூறிய கொள்ளடியனை வைத்தமைத்த இவையோர் வாதனை என்ன என் குழஞ்சோடு இமையோரும் தொலாமக செய்து ஆட்டுதினி அளவடையாய் அடியே எல்லாம் எடுத்து என்னையும் திருமணியே சுமந்துடா கூட்டறிய திருமணிக்கால் கூட்டின நான் கண்டே ஆண்டு ஐங்கருமை கண்டறிந்தான் திருமணிய அளவில்லா சிங்குள்ளா திருமணம் நீ மேலா அழைப்ப கண்டொழிந்த அடைந்த கேசவனை பழந்துடரே திருமணி செழுங்குருமே ஆயிரத்துளி பத்தும் திருவடியே அழைக்க திருவடியே கேசவனை பழந்துடரே திருமணி சேர்மது கருதி செழுங்குரு திருமே ஆயிரத்திலே பார்த்த திருவடி அடவிக்கு திருவடி சொன்னவினே உன்னந்த உலகமேரம் அதுமில்லாதே நான் முகந்தன்னோட தேவரோடு மணிமாலனே திருக்குறுவரதனால் என்னாதி பிரான் நிற்கார் மத்தை தெய்வத்த யாருமில்லாதன்ன நான் முதல் வணங்கும் தேவன உண்மையும் படைத்தான் வீடில் தேவராது பிரான் அவன் மேவி சோழனை பாரியாடி பரவி சென்மின்கள் பல்லுலகீர் பரந்தேவம்பல்லுலகம்படைத்து அன்னுடனே விழுங்கி கரந்து விழுந்து கடந்திறந்தது கண்டு தெரியவில்லை அமரர் வணங்கும் பல்லுலகீர் தெய்வம் மத்தில் பேசுகிறேன் பெரும்பிரமண்டலக்கு பிறக்கும் நாயுறவனே கபால நண்பாக்கத்தை கண்டோம் சோழ்ந்தகாய திருக்குருகோதனோல் ஈசன் பாலோரம் பகைகள் என்னாவிரங்கியான பேரம் சமணரும் காட்சியரும் மலிந்து மாறு செய்வேர்களும் மத்தொழும் தெய்வமாக திருக்குருகோதனோல் புலிந்த நின்ன பிரான் கண்டீர் பொன்னம்பொயிலை சமணவெந்தாக்கியலம் மலிந்து மாது தெய்வீகளம் மத்தொழும் தெய்வமாக கவரவேசம் திருக்குறகோடல் பொழிந்தனின் கண்ணீர் ஒன்னம் பொய்யில்லைவ பேணப்புறத்திட்டு உண்மையின் நேர்த்து வைத்தது நேரும் வீடுத்தால் கமலமோங்கு திருக்குறகோடல் ஆத்தமல்லவன் மாயங்கண்ணீர் அதறிந்தறிந்தோடு மத்தோர் பணிந்து பல்வடியார் கருணால் வழியேறி கருணானவரதனால் ஆடமுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை போவதால் தன்னை கண்ட மார்க்கண்ட இளவனை நக்கவிதானம் ஒன்றிய கொண்டது நாராயண கொரியமானுருவாகிய நீர் குடக்கூத்தன காட்சி பிராணி தேர்ந்தவன் வன்குரு நாட்டவன் மகிழ் மாறு மார்பினன் ஆரண்டழகையால் பத்தம் வல்லார் மேற்சேன்னை வைகுந்த மாணவர் மத்ததிகாரி பத்தம் வல்லார் மேற்சேன்னை அரு கையது வேளாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெருவெண்ணியாயிரம் பல்லாண்டு பணிவாய் நின் மலவார் வினில் வாழ்கின்ற மன்மையும் பல்லாண்டு பணிவார் ஜோதி வளத்துறையும் சுடலாடியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்க ராமானுஜாரியா ஞாபகலாமவிவர்த்தலா ராமானுஜாயிரவியாஜ்ஞா பிரிவாசனமங்கலா ஏங்கவ்யாபினே பூயா சாயி லோகேஜயமே ஸ்ரீமான் நம ஸ்ரீசைலநாதாய வந்தே நகரஜன்மனே யதேசப்பிரமணம் வந்தேம் முழைப்பில்லை மாதகமால் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாலைந்திருவாய் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ படைத்தோர் வாழ படைத்தோர் மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே நமரணோ நேரம்